மறுமையுடைய வாழ்க்கை உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்பு சகாலத்துக்கு பின்பு கபரில் ஹஷரில் இராத்தில் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கட்டங்களில் தன் அருளை அவனை ஏற்றவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறான் அவனை வழிபட்டவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக கொடுக்கிறான் இவன் ரஹீம் கண்ணியமானவரே அல்லாமை உலகத்தில் ரஹ்மான் உலகத்தில் அவன் பொதுவாக ரஹ்மத்தை கொடுக்கக்கூடியவன் ஆட்சி முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ளதல்ல ஆட்சி உலகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் செய்திருக்கிறார்கள் முழு உலகத்தை ஆண்ட வரலாற்றில் அரசர்களில் முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி பாதியை பெற்றிருக்கிறார்கள் கல்வியில் தொழில்நுட்பத்தில் உலகத்துடைய அமைப்பில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சமமான ஒரு பங்கு பெரும்பான்மையான ஒரு பங்கை எல்லாம் கொடுத்திருக்கிறார் ஒரு ஆணை சிந்திக்கும் பொழுது பலவீனமான ஈமான் ஒரு சமூகம் இந்த அற்ப உலகத்தின் ஆசைகளை ஆசையின் காரணமாக மிக பொறுமதியான கைவிட்டு விடுவார்கள் எந்த ஒரு நிலைப்பாடு மாற்றம் இல்லை என்றிருந்தால் இதை விட சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹை நம்பாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்று மிக உறு உறுதியாக மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டுவிட்டு ஈமானை விட்டுவிட்டு தீனை விட்டுவிட்டு குத்துடைய தீர்ப்புடைய வழியில் ஒரே சமூகமாக ஆகிவிடுவீர்கள் எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அல்லாஹை மறுக்கும் சமூகத்தை ரஹ்மானை மறுக்கும் சமூகத்துக்கு நாம் அவருடைய வீட்டை தங்கத்தினால் வெள்ளியினால் அவருடைய கூரைகளை படிகளை ஆக்கி கொடுப்போம் கண்ணியமானவர்கள் கிடையாது உலகம் ஒரு சமூகத்துடைய நிலைப்பாட்டை நிலைமையை முடிவு செய்யக்கூடியதல்ல உலகத்தில் பெரும் உள்ளவனாக இருப்பது உலகத்தில் நிறைய அபிமானிகளை பெற்றிருப்பது அவருக்கான நிறைய விருப்புவான் விருப்பம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய நேர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவருக்கு பின்னால் ஒரு பட்டாளம் இருக்கிறது அவருடைய வார்த்தையை செயல்படுத்துவதற்காக அவருடைய லட்சம் கோடி இருக்கின்றார்கள் அவரிடம் கோடி சொத்து இருக்கின்றது இத்தனை காணி இருக்கின்றது இது ஒரு சமூகத்துடைய அல்லது ஒரு தனிநபருடைய நிறைப்பாட்டை அல்லாவிட முடிவு செய்யக்கூடியதல்ல கண்ணியமான அல்லா மரியாதை அருமை சகோதரர்களே அல்லாஹ் நிர்மத்தை உலகத்தில் தாராளமாக கொடுக்கிறார் எது எல்லாம் நிர்மத்தாக அருட்பாக்கியமாக இருக்கிறதோ இது அல்லாஹுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது அல்லாஹுடைய ரஹ்மத் உடலில் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அல்லாஹுடைய ரஹ்மத் கைகளில் சலன் சக்தியை பலத்தை கொடுத்திருக்கிறார் கால்களில் நடக்கும் பலத்தை கொடுத்திருக்கிறார் மூட்டுகளில் பலத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் கண்ணில் பார்வை காதில் செவிப்புடன் நாவில் பேச்சுத்திறன் நாவில் ருசிப்பதற்கானது மூச்சில் வாசனைக்குரிய உணர்வை அல்லாஹ் அவனுடைய ரப்பத்தை வைத்துக் கொடுக்கிறார் குடும்பம் சந்தோஷம் குழந்தைகளுடைய பாட்டியல் குழந்தைகளின் சந்தோஷம் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது இருளில் அமைதி பகலில் அமைதி பாதுகாப்பு எல்லாம் அல்லாவுடைய நிகழ்வத் ரஹ்மத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது கண்ணியமானவர்களே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத அனைவருக்குமாக அல்லாவிடம் ஒரு பொது சட்டம் இருக்கிறது இந்த நிம்மத்துகள் இந்த நிம்மத்துகள் மனிதர்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்தப்படுவாக இருந்தால் அந்த சாதாரிடத்தில் அந்த சமூகத்திடத்தில் இந்த நிம்மத்தை அல்லாஹ் பொருளாக வைப்பார் உலகத்துடைய பொது லாபத்திற்காக மக்களுடைய நன்மைகளுக்காக மக்களுக்கு பிரயோசனமாக எப்பொழுது இந்த நியமத்துகள் அல்லா கொடுத்த பாக்கியங்கள் பயன்படுத்தப்படுமோ இந்த பாக்கியங்களை அல்லா பாதுகாப்பார் அது முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் உலகத்தை நடத்துவதற்காக வேண்டி அல்லாவிடம் ஒரு தனி சட்டம் இருக்கின்றது அந்த சட்டத்தை அல்லா மாற்றம் செய்வது மிக குறைவு நாடியதை செய்யும் சக்தியுள்ளவன் அல்லா ஆனால் மாங்காய் வித்திலிருந்து மாங்காய் மரத்தை தான் அவர் உருவாக்குகிறான் அதில் தேங்காய் போது கிடையாது சக்தி உள்ளவன் ஆனால் அல்லாவுடைய பொது விதி இருக்கின்றது ஒரு கட்டை ஒரு வித்தை முளைக்க செய்வதற்காக வேண்டி தண்ணீரின் அவசியம் அல்லாஹுக்கு கிடையாது மண்ணின் அவசியம் அல்லாஹுக்கு கிடையாது சூரியனுடைய வெப்பத்தின் அவசியம் அல்லாஹுக்கு கிடையாது உலக நியதிக்கு உலக விதிக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் அவர் சக்தி உள்ளவன் அல்லி செல்வின் கதிரீரும் எதை செய்வதற்கும் அவர் சக்தி உள்ளவன் முடிந்தவன் துணிந்தவன் அவர்கள் சக்தி கேட்பதற்கு ஆள் கிடையாது அவன் எதை செய்கிறானோ அதை பற்றி விசாரணை விசாரிப்பதற்காகவே உலகத்தில் ஒரு பலம் கிடையாது ஒரு ஆட்சி கிடையாது அதிகாரம் கிடையாது அவன் நாடியதை செய்யக்கூடியவன் எதை விருப்பமோ எப்போது விருப்பமோ எவ்வாறு விருப்பமோ அதை செய்யக்கூடியவன் யஹ்லகுமாயஷா அவன் நாடியதை நாடிய விதத்தில் படைக்கும் திறமை உள்ளவர் ஆனால் அல்லாஹிடம் ஒரு பொது விதி இருக்கின்றது ஒரு பொது விதி இருக்கின்றது கண்ணியமானவர்கள் இந்த விதியை உலக நடைமுறைக்காக வைத்திருக்கிறார் உலக நடைமுறைக்காக வைத்திருக்கிறார் இதெல்லாம் பொதுவான கண்ணியமானவர்கள் எப்பொழுது நன்மைக்காக வேண்டி பாக்கியங்கள் பயன்படுத்தப்படுவோ அந்த சமூகத்தில் பாக்கியங்களும் அல்லாவுடைய நிர்மத்துகளும் நிரந்தரமாக பாதுகாப்பாக இருக்கும் நிர்மத்துகள் உதாசீனம் செய்யப்பட்டு சமூகத்துடைய அழிவுக்கு சமூகத்துடைய சமூகத்தின் அடையாளத்திற்காக வேண்டி வீணாக பயன்படுத்தப்படுவாக இருந்தால் அந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் அறுப்படைகள் நிர்மத்துகள் பறிக்கப்பட்டு வேறு சமூகத்துக்கு கொடுக்கப்படும் இது அல்லாஹுடைய முடிவு அல்லாஹுடைய உறுதியான முடிவு ஆட்சி கொடுக்கப்பட்ட சமூகம் ஆட்சியை அநியாயத்திற்காக பயன்படுத்திய பொழுது அந்த ஆட்சி பறிக்கப்பட்டு ஒரு சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது இது அல்லாஹுடைய ஒரு சுண்ணா மிக பெரும் வருமானம் பெற்ற சமூகம் சக்தி வளர்ந்து சக்தி கொடுக்கப்பட்ட சமூகம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிகவும் திறமை வாய்ந்த சமூகம் இவர்கள் எல்லாம் எல்லாம் படைத்தான் அவர்களுக்கு பாக்கியங்களை கொடுத்தான் வாழ்வதற்கு சந்தர்ப்பங்களை கொடுத்தான் அவற்றை அவர்கள் சமூகத்துடைய பொது லாபத்தில் செலவழிக்காத பொழுது அதை வைத்து சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்திய பொழுது தன்னுடைய விருப்பத்துக்காக வேண்டி மக்களை அகற்றி ஆழ்ந்து மக்களுக்கு அநியாயம் செய்து பிறருடைய உணர்வுகள் மதிக்கப்படாமல் பெருமையளித்து மக்களை புறக்கணித்து மக்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளை மதிக்காது உலகத்தில் பசாதையும் சித்னாவையும் ஏற்படுத்திய பொழுது அல்லாஹ் யாரென்று பார்க்கவில்லை யாரென்றும் அல்ல அவர்களை பார்க்கவில்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிற்பத்திகளை எல்லாம் படித்தார் இது ஒரு பொதுவான தருத்திரம் ಫಿರಾವುನ ಕುರಿತ ಹಾರೂನ ಕುರಿತ ಆ ಸಮೂಹವನ್ನ ಕುರಿತ இது அல்லாத சமூகம் பிராவுனிடம் இருந்த அநியாயத்தான ஆட்சியை பறித்து ஒன்றுமே இல்லாத அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமான பன்மு இஸ்ரவேலனுடைய கையில் கொடுத்தார் அம்மா ஆட்சி கொடுக்கப்பட்ட அந்த பன்மு இஸ்ரவேலர்கள் கண் ஆணில் வாழ்ந்தவர்கள் பிலஸ்தீனில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அடிமையாக வித்தப்பட்டு மிசிலுக்கு கொண்டு வருகிறார் கொண்டு வரப்படுகிறார்கள் அங்கே அவர் வாழ்ந்த முறை அவர் சமூகத்துடன் காட்சி இறக்கம் சொத்துகள் செல்வங்கள் அது அநியாயப்படுத்தப்படுகிறது அதில் காணப்பட்ட ஊழல் மக்கள் பசித்திருக்க அதிகாரமுடைய நாடிகள் கொடுத்திருப்பதை கண்டார்கள் ஆடை இல்லாமல் இந்த சமூகம் மக்களுக்கு போதிய உடைகள் கிடையாது ஆனால் அதிகார வருத்தக்கூடிய வீடுகள் அதை போதைகளால் போர்த்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது மக்களின் உணர்வுகள் மக்களின் தேவைகள் பொருட்படுத்தப்படவில்லை இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்த வேலை கண்ணியமானவர்களே மக்களுக்காக வேண்டும் உறுதி அந்த உள்ளம் அவரை அடிமையாக இருந்த அந்த யூசுப் அலை அவர்களை அல்லாஹ் அதீபு மிஸ்ராக அல்லாஹ் மாற்றுகிறார் மிஸ்ருடைய ஆட்சியை கொடுக்கிறார் ஒரு அடிமையாக ஒரு ஊருக்கு வாங்கப்பட்டு வந்தவர் ஒரு அரண்மனையில் அடிமையாக இருந்தவர் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் பாவத்துக்கு உள்ளத்தை தன் இச்சைக்காக வேண்டி விலை கொடுக்காமல் அல்லாஹின் அச்சத்துடன் வாழ்ந்த அந்த மனிதர் சமூக நலனுக்காக வேண்டி சமூகத்துடைய லாபத்துக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிக்கிறார் அல்லாஹுடைய அச்சம் வாழ்க்கையில் உண்மை வாழ்க்கையில் நம்பிக்கை அவருடைய வாழ்க்கை மிக சூப்பரமான தெளிவான ஒரு வாழ்க்கை மக்களுக்காக அல்ல அல்லாஹுக்கு முன்னால் தன்னை தூய்மைப்படுத்தினார்கள் அல்லாஹ் கௌரவத்தை கொடுத்தார் யூசுப் அலைசலாமுடைய பிரிவை கண்டு தயங்கிக் கொண்டிருந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கிடைக்கிறது யூசுப் அலைசலாம் அவர்களை இறந்ததற்காக வேண்டி கண்ணீர் வடித்து வடித்து வடித்து கண் பார்வையை இழந்த அதற்கு யூசுப் உடைய தந்தை அதற்கு அப்பு அலைசலாம் அவர்கள் குழந்தை மாத்திரம் அல்ல கண் பார்வையை வல்லாம் திருப்பி கொடுத்தார் குடும்ப பெற்று அந்த சமூகம் அந்த குடும்பம் மிசிற்கு வருகிறது யாருமே இப்பொழுது என்னுடைய பார்த்தை டபிள்யூ டபிள்யூ வந்தா கருத்தா அல்லது வேறு ஒரு பந்தேறு குடிகள் என்றெல்லாம் பார்த்தைகள் சொல்லுவோம் இந்த ஒரு வார்த்தையும் இருக்கவில்லை எங்களுக்கு நாம் வசித்திருந்த வேலை உலகமெல்லாம் பட்டினியில் உலகமெல்லாம் வறட்சியில் வறண்டு கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்களுக்கு எங்களை சந்தோஷமாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்த ரொம்ப கண்ணியமான தலைவரின் குடும்பம் என்று அனைவரையும் வரவேற்றார்கள் அனைவருக்கும் தலைமை குடும்பமாக தலை தலைமை கூத்தை கொடுத்தார்கள் சொன்னார்கள் உங்களுடையது உங்களுக்கு கீழாக இருக்கும் உங்களுக்கு கீழ் நாம் இருக்கிறோம் கண்ணியமானங்களே தசாப்தங்கள் கருகின்றன காலங்கள் உருந்தோடுகின்றன கௌரவத்தை பெற்ற அந்த யகூப் இஸ்லாமுடைய குடும்ப பனு இஸ்ராயல்கள் நன்மார்களுடைய பரம்பரையில் தோன்றிய அந்த மிக உயர்ந்த சமூகம் சௌராத்திற்கு சொந்தமான சமூகம் இந்நீருக்கு சொந்தமான சமூகம் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நபிமார்களுடைய குடும்ப பின்னணி வந்தவர்கள் ஆனால் அவர்களுடைய மரியாதையை வந்தார்கள் உலகத்துடைய ஓட்டம் உலகத்துடைய போக்கு அதிலே அவர்கள் தனது போக்கை மாற்றி கலைக்க ஆரம்பித்தார்கள் யாக்கோ அலிஸ்லாத்துடைய குடும்பத்துக்கு ஒரு தனிப்போக்கு இருந்தது வகையுடைய பராமரிப்பில் வளர்ந்தவர்கள் நுகவத்துடைய பராமரிப்பில் வளர்க்கப்பட்டவர்கள் அல்லாமுடைய உச்சம் அச்சம் அவர்களுக்கு உள்ளத்தில் ஊட்டப்பட்டது அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய சரியா இதை வாழ வைப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த சமூகம் அந்த குடும்பம் அப்படியே பரம்பரை பரம்பரை பரம்பரையாக கால ஓட்டத்தில் அந்த சமூகத்துடைய அமைப்பிலேயே வாழ ஆரம்பித்தார்கள் மிஸ்ருடைய சொத்துகள் மிஸ்ருடைய பூமிகள் மிஸ்ருடைய பெரும் பெரும் அதிகாரம் எல்லாம் பனு இஸ்ரேலுடைய கையில் இருந்தது அகுபரை சாதிய பரம்பரையுடைய கையில் கண்ணியமானவர்களே ஒரு சமூகத்தின் நன்மையை வைத்து சில நேரம் அல்லாஹ் உலகத்தில் புஷ்ரால் முக்மின் ஆதிரா புஷ்ரல் ஆதிரா நாளை மறுமையில் கிடைக்க போகும் அந்த மிக பெரும் பாக்கியத்துக்குரிய ஒரு சாதலாக உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்தில் ஒரு அன்பை மரியாதையை ஏற்படுத்துவார் الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட சமூகம் உலகத்தின் வாழ்க்கையை அல்லாவுக்காக தூய்மைப்படுத்தி நல்ல கருமங்களை நல்ல செல்வம் என்றால் தொழுகை நோக்கு தக்காத்து மாத்திரமல்ல அவருடைய வியாபாரம் தூய்மையானது அதில் ஹலால் ஹலாம் பேசப்படும் அவருடைய வார்த்தைகளில் பேணுவார்கள் நம்பிக்கையான பேச்சு பொய் புரட்டு கிடையாது ஏமாற்றல் கிடையாது அவருடைய சமூக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது எல்லாம் மிக தெளிவான துப்புரவானதாக இருக்கும் இவர்களுக்கு மரியாதையை ரஹ்மானாகிய அல்லாஹ் மக்களுக்கு மக்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவார் அவர்களை மக்கள் நேசிக்க ஆரம்பிப்பார்கள் மரியாதை செய்ய ஆரம்பிப்பார்கள் இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இது அமலுக்கு பணத்திற்கு அல்ல இது அவர்களுடைய நல்ல பண்புகளுக்கு இது அவருடைய அதிகாரங்களுக்கு கிடைத்ததல்ல எப்பொழுது இது மாற ஆரம்பித்ததோ கண்ணியமானவர்களே குணம் கெட்டவர் வன்மைகட்ட சமூகத்துக்கு கிடைக்கப்பெறும் பாக்கியங்களை பார்த்து மக்கள் எரிய அமைப்பார்கள் ஒரு மனிதன் கெட்டவர் மக்களை மதிப்பது கிடையாது மக்களுக்கு இரக்கம் காட்டுவது கிடையாது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது கிடையாது ஆனால் படித்திருக்கிறான் வசதி இருக்கின்றது வெறும் அதிகாரம் இருக்கின்றது அவனுக்கு ஏதாவது வந்துவிட்டால் மக்கள் என்ன சொல்லுவார்கள் அவனுக்கு வருதாமே அவனுக்கு வருதாமே ஏன் அவனுக்கு தானே ஆட்கள் வளர்ந்தது கஷ்டத்துள்ளவனுக்கானோ அவனுக்கு ஒரு இறக்கமில்லை மனுஷன் ஒரு மிருகமாக வாழ்ந்தவன் அல்லது அவனுக்கு கிடைக்கும் லாபங்களை பார்த்து மக்கள் எரிவார்கள் அவருடைய உள்ளங்கள் பத்த ஆரம்பிக்கும் சொல்லுவார்கள் இவனுக்கு ஒரு மிருகத்துக்கு அல்லா கொடுத்துட்டு இருக்கிறானே இவனுக்கே இப்படி கொடுக்கிறான் இவன் எல்லாம் இடிமுறை வேண்டிய ஊடுகிறேன் இவனுக்கு எல்லாம் இடிமுறை வேண்டி இருக்க இவனுக்கே நல்ல லாபத்தை கொடுக்கிறான் குணம் கெட்ட பண்பு கெட்ட வாழ்க்கையில் முன்மாதிரி இல்லாத அல்லாவுக்காக வேண்டி பயந்து வராத சமூகத்திற்கு கிடைக்கும் நியமத்துகள் ஒரு சமூகத்தில் அன்பை மரியாதை எடுத்து தராத ஒரு சமூகத்தில் வெறுப்பை காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தும் நல்ல பண்பு நல்ல குணம் மனித உள்ள ஒரு மனிதன் அவனுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தும் மக்கள் சொல்லுவார்கள் ஓ எவ்வளவு சீதேவியான மனிதனுக்கு யாருக்கு வந்தாலும் பரவாயில்லை இவருக்கு இவன்தான் போன்றவர்களுக்கு வந்திருக்கிறார் மனிதன் யாருக்கு தெரிஞ்சார் இத மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இன்னைக்கு கொடுக்கணும் இவர்களுக்கு புயல நினைக்கப்படாது முஸ்லீம்கள் மாத்திரம் இல்ல மனிதர்களுக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்களை பற்றி சொல்லுவார்கள் வருத்தப்படுவார்கள் கண்ணியமான இது இயல்பு இது இயல்பு கழகத்தில் கிடைக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மரியாதை அது நுகுவன் அதாவது யூசுப் அலைக்கலாம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய நாணயம் அவர்களுடைய நேர்மை அவருடைய மனிதகுணம் மனிதர்களுக்கு காட்டிய இரக்கம் அவர்கள் செய்த கொலை தர்மங்கள் இதையெல்லாம் வைத்து மதிக்கப்பட்ட அந்த குடும்பம் காலப்போக்கில் மிஸ்ரில் கிடைக்க பெற்ற எல்லா வளங்களுக்கும் சொத்தக்காரர்களாக இருந்தார்கள் கண்ணியமானவர்கள் நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள் இதை யூசுப் அலிஸ்லாத்துடன் மாத்திரம் வைக்காமல் எங்களுடைய நூறு இருநூறு வருடங்களுக்கு பின்னால் போய் இத்துடன் வாருங்கள் எங்களுக்கு கிடைத்த மரியாதை எதை எங்களை கௌரவப்படுத்தும் நிறைவு எங்களுக்கு முன்னால் நடந்தவர்கள் உயர்த்தி கட்டிய வேட்கையை தாரத்தை கலட்டி கீழே வைத்து எனக்கு தோளில் போட்ட துண்டை எல்லாம் கலட்டி கையில் முன்னால் வைத்து குடிந்ததாக எனக்காக வேண்டும் எங்களுடைய சந்தித்தனம் அல்ல என்னுடைய வீரம் அல்ல அதற்கு ஒன்று இரண்டு இருக்கலாம் அது மரியாதை கிடையாது அது பயந்து குடியக்கூடியது அந்த குடியில் ஒரு தாபம் இருக்கும் இவன் எல்லாம் இடி கொடுத்து சாபம் ஆனால் நம்பிக்கை கஷ்டத்தில் உதவிய கைகள் வயிற்றில் பத்திய தீ அந்த அந்த பசியை அணைத்த அந்த கரங்கள் மனித குணம் சிறந்த பண்பு மலர்ந்த முகம் யாருடைய வீட்டுக்கும் எந்த நேரத்தில் உதவிக்காக ஓடிய கால்கள் அந்த மனித உணர்வு மனித உள்ளம் எங்களை எதிர்கால வரைக்கும் பாதுகாத்தது கண்ணியமானவர்களே உலக முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி உலகத்தின் நாங்கள் பெற்ற ஓட்டத்தில் வாகனங்களில் வந்த மாற்றம் வீடுகளில் வந்த மாற்றம் அது எங்கள் வீடுக்கான வாகனத்துக்காக மாற்றமல்ல எங்களுடைய போக்கிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது முகத்தில் இருந்த சிரிப்பு குறைந்தது ஒரு ஏழை வீட்டை தத்தினால் அலட்சியமான பார்வை வந்தது குடும்பத்தில் இருந்த ஏழைகளை கூட புறத்தள்ளி பார்க்க ஆரம்பித்தோம் அவனை குடும்பமாக பார்க்கவில்லை அவனுக்கு இருந்த மரியாதை இருக்கவில்லை சிறு வயதில் என்னை உடுத்தாட்டி என்னை கைப்பிடித்து பாடசாலை உழைக்கும் சென்ற அந்த உறவுகள் நான் வளர்ந்து ஆளாகி நான் சம்பாதித்த பொழுது அவர்களுக்கு ஊட்ட வேண்டிய கைகள் அவர்கள் வருவதற்கு முன்னால் கதவுகளை பூட்டாது அவர்களுடைய வீட்டுக்கு செல்வது கிடையாது நோயாளியாக நான் விசாரிப்பது கிடையாது ஏதோ ஒரு சித்தக்காரனை போன்ற ஒரு எங்கிற பணம் பெற்றிருவோம் வேலைக்காரன் கையில போய் கொடுத்துருவார் கண்ணியமானவர்களை இஸ்லாமியர்களுக்கு இருந்த தனித்துவமான குணங்கள் எல்லாம் இந்த உலகம் நாசப்படுத்தியது உலகத்தின் மாலை நாசப்படுத்தியது ஒரு காலம் இருந்தது சிலருடைய பரப்புரைகளை நான் பார்த்திருக்கிறேன் ஏழையாக பணக்காரனாக ஆக்குவது ஒரு மனிதனுடைய தனித்திறமை கிடையாது இது அல்லாஹுடைய முடிவுகள் என்ற ஒரு முகிலுடைய ஆழ உள்ளத்தில் ஆழமாக புரிந்திருந்தது மக்களுடைய வாழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் தான் பிரித்து வைத்திருக்கிறோம் வசதி ஏழை என்பது ஏழ்மை என்பதை நாம் போட்ட பங்காக வைத்திருக்கிறோம் வீட்டில் ஒரு சகோதரர் பெரும் செல்வந்தராக வருவார் இன்னொரு சகோதரர் சாதாரண ஏழையாக இருப்பார் அந்த குடும்பத்துக்கு மத்திய ஒரு காலமாக அவருடைய வீட்டில் ஒரு பெண்ணை எடுத்து குடும்பத்துக்குள் திருமணம் முடித்து அந்த குடும்பத்தை கிட்ட எடுத்துக் கொள்வார்கள் காரணம் காலம் போக்கில் இந்த செல்வம் குடும்பத்தில் பிழை ஏற்படுத்திவிடக் கூடாது பள்ளி வகுப்பில் நண்பர்களாக இருந்தவர்களுக்கு மத்தியில் மிக நெருக்கம் இருந்தது வசதியில் வித்தியாசம் வரும் சில நேரம் அவர்களுடைய வீட்டில் உறவை ஏற்படுத்தி அந்த உறவை பேடினார்கள் இந்த வசதி எங்களுடைய உறவுக்கு மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் இன்று அல்ல நாளை அல்ல என்னுடைய வாழ்க்கை அல்ல என்னுடைய பரம்பரையில் கூட விரிசலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அங்கே இணைத்து கட்டக்கூடிய ஒரு உறவை ஏற்படுத்தினார்கள் என்று தன்னை மடியில் வைத்து வளர்த்த தாயை பாதுகாப்பதற்கு பராமரிப்பதற்கு மனதில் கிடையாது ஏன் என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய என்னுடைய கஸ்டமர் என்னுடைய உமாவுடைய இருமலை பார்த்து எப்படி இருப்பது எவாப்பாவுடைய இருமலை பார்த்து எப்படி இருப்பது அந்த வயசாளிகள் முறைகீடாக நடப்பார்களை வயோதிபத்தி வளர்ச்சியில் சிரமத்தில் இல்லை அது எல்லாம் யாத்தையாக இருப்பார்கள் இது கண்ணியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக பெரும் கருப்பு புள்ளிகள் நாமாக உருவாக்கிக் கொண்ட சாபத்துக்கான வழிகள் இது வீரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரும் பாக்கியங்கள் அவர்களுக்கு அந்த தனித்துவமான தன்மைகளை அவர்கள் இழக்க ஆரம்பித்தார்கள் உலகத்துடைய போக்கில் காலப்போக்கில் இப்படி அவர் சிந்தனை வந்தது விசிற்குரியவர்கள் தான் விசிலில் திறந்தவர்கள் தான் வந்தையர் குடிகள் என்னுடைய தலைமையில் பறக்க ஆரம்பிக்கிறார்கள் நான் சொல்வது பொய்யான கதை அல்ல மாகாண அதீத யுக்தவான் இதையெல்லாம் இட்டு கட்டப்பட்ட கதைகள் இல்லை உலகின் சத்திய கல்லவி இல்லை உங்களுக்கு முன்னால் கடந்த காலத்தில் உண்மையான செய்திகளை உறுதிப்படுத்தி கூறிய குரானுடைய வசனங்கள் இல்லை சொல்லப்பட்ட நபிமார்களுடைய சரித்திரங்களின் வரலாறுகளை உங்களுடைய வாழ்க்கைக்கான படிப்பணி இருக்கின்றது நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தார் குரான் சொல்லக்கூடிய பேச்சுகளில் நான் மன பார்த்து பேசவில்லை உலக வரலாற்று புத்தகங்களை பார்த்து பேசவில்லை வாழ்க்கையில் பொய்ய சொல்லாத உண்மைகள் அமீன் அலைகிசலாம் அவர்கள் மூலமாக மிகச் சிறந்த மனிதரான செல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களுக்கு இறக்கி வைத்த சகி பகையுடைய வழிகளை சுட்டிக்காட்டு சொல்கிறேன் வலு இந்த வீரர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய மரியாதை உயர்வு அப்படியே வளர்ந்து கொண்டு போகிறது நாகரிகங்களும் அவர்களுடைய உயர்ந்த குணங்களும் அப்படி மாறுபட்டு போக மக்களுடைய சிந்தனையும் போக்கும் மாற ஆரம்பிக்கின்றது அங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள் மிசிறில் பிறந்து வளர்ந்த பரம்பரை மிசிற்கு மிசிற்குரிய மக்கள் எகிப்தியர்களாக எங்களுக்கு இல்லாத சொத்துகள் அல்லவர்களுக்கு வந்தியர் குடிகள் அடிமையுடைய பரம்பரை வந்தது என்னுடைய மிக பெரும் தன்மை அடிமையாக வந்த ஒருத்தன் நாம் தலைவராக என்றோம் என்று இந்த குடும்பம் எங்களுடைய தலைமை கிடையாத ஆரம்பிக்கிறது கண்ணியமானவர்களை ஆரம்பத்தில் பார்த்த அதே கண்கள் அதில் காணப்பட்ட இரக்கம் கருணை மதிப்பு மரியாதை கௌரவம் அதுவே தலைப்பு மாறுகின்றது கண்களின் வித்தியாசம் கிடையாது பார்வையின் போக்கில் வித்தியாசம் கண்ணியமானவர்களே இந்த சமூகம் இல்லாமல் ஆகவே விஷ்ணுடைய தலையெழுத்து மாற வேண்டும் இந்த மனுவிசகர்களை ஒதுக்க வேண்டும் புறச்சல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பொதுவாக எழ ஆரம்பிக்கின்றது எந்த அளவுக்கு மனுவிசகர்களை நோய்க்கும் தலைவர் வேண்டுமோ அவர்களுக்குரிய தலைமைக்காக வேண்டும் போட்டியிட ஆரம்பித்தார்கள் இப்படியாக வந்த அநியாயக்கார அரசனுடைய தொடரின் கடைசிதான் மிஸ்ரில் வந்த ராவுடைய ஆட்சி மிக தெளிவாக சொல்லுங்கள் وإذ نجيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم பனு இஸ்ரவேலர்களுக்கு நாம் பிடிந்தோம் எப்படி இருந்தார்கள் அவர்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு மாறு கிடைக்க மாட்டார்கள் பெண்கள் மாத்திரம் மாறுகள் ஆரம்பிப்பார்கள் மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்பட்டார்கள் மரியாதையாக இருந்த சமூகம் எதற்கும் தலை முடிந்தவர்கள் எதற்கும் அவர்கள் கல்வெட்டுள்ளவர்கள் நாளை உங்களுக்கு உங்களுக்கு கீழே நாம் என்றெல்லாம் நாட்டை ஒப்படைத்து நாட்டுடைய வளத்தை ஒப்படைத்த பின்பு போக்கில் மேற்பட்ட மாற்றம் அவர்களுடைய நிலைமையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கண்ணியமானவர்களே இப்படியாக ஒரு காலம் அபுல் ஹசன் ஆலியா நதுவி அஹமதுல்லாஹி அலை அவர்கள் சிறிய பிள்ளைகளுக்காக வேண்டி மதரசாவில் ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது வகுப்பில் இந்த புத்தகங்களை படித்துக் கொடுப்பார்கள் கிறிஸ்தசுல் நபிமார்களுக்குரிய சரித்திரம் சிறு சிறு தொகுப்புகள் தான் அதை எழுவதற்கு முன்னால் தன்னுடைய சகோதரனுடைய மகன் சிறு வயது நான்கைந்து வயது பொதுவாக சிறுவர்களுக்கு இருக்கும் ஆசை கதைகள் வாசிக்க வேண்டும் யாரு வந்தாலும் எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் கதை சொல்லுங்கள் கேட்பார்கள் கதையில் இந்த ஆர்வத்தை பார்க்கிறார்கள் அவரை எழுதுகிறார்கள் சகோதரனுடைய மகனை உன் வயதில் கதைகளுக்கும் கதைகள் இருக்கக்கூடிய ஆர்வத்தை நான் படித்தேன் உன்னிருந்த தேட்டத்தை நான் பார்த்தேன் அனாவசியமான பயனில்லாத பல கதைகளை நீ பார்க்கிறார் நடிக்கும் காகத்துடைய கதை நரிக்கும் சிங்கத்துக்கும் உரிய கதை பாட்டிக்கும் ஒரு கிழவிக்கும் காகத்துக்கும் உள்ள கதை முயலுக்கும் ஆமைக்கும் உள்ள கதை என்றெல்லாம் புத்தி கதைகள் என்றெல்லாம் நீ படிக்கிறாய் ஆனால் யதார்த்தம் இது உண்மையான ஹகீகத்து கதைகள் அல்ல புத்திமதிகள் அதில் ஏதும் படிப்பினை இருந்தாலும் உடைய உள்ளம் ஒரு வயதுக்கு வந்ததற்கு பின்னால் நீயே மறுக்க ஆரம்பிப்பாய் காக்காவுடன் எப்பொழுது நரி இப்படியெல்லாம் சாத்தியமானது அறிவியலுக்கு அப்பால் அதை மறுக்க ஆரம்பிப்பாய் படிப்பினை எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் இதை விட மிகச்சிறந்த கதைகளை அல்லாஹ் நமக்கு என்று வாழ்க்கைக்கு தேவையான கதைகளாக என் கதையை எழுத ஆரம்பிக்கிறார் இந்த சீரியத்தை இந்த தொடர்களை வாசித்த விசுருடைய அறிஞர் செய்து குத்து வென்றவர் அவரிடம் பல சிந்தனைகள் இருந்தது ஆனால் அவர் இதை கவர்ந்து சொல்கிறார் நபிமார்களுடைய வரலாற்று தொடராக பலரும் பல புத்தகங்கள் இருக்க நானும் அந்த தொடரில் இருக்கிறேன் ஆனால் இந்த எல்லாருடைய எழுத்துக்களை விடவும் அதில் இருக்கும் கருத்து அதில் சொல்ல வந்த மிக பிரதானமான செய்திகளை கேட்கும் பொழுது என்னுடைய நண்பர் அவர் ஹசனுடைய இந்த தொகுப்பு இருக்கிறது இது அனைத்துக்கும் மேலாக கிரீடமாக இருக்கிறது என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் சிறு குழந்தைகளுக்கு தேவையானவற்றை அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறது மனுவித்தருடைய வாழ்க்கையில் இருந்த மரியாதை இழப்பதற்கான காரணம் என்றார் தன்னுடைய ஸ்தானத்தை மறக்க ஆரம்பித்தார் அல்லாவுடைய ஆப்துகள் என்பதை மனுவித்தவர்கள் மறந்தார்கள் அவர்களுக்கு கிடைத்த மரியாதை அல்லது யூத்து வரைந்தாவது கிடைத்த மரியாதை பிச்சைதானது அவர்களை எல்லா உலகத்துக்கு அனுப்பியது படைத்தப்பட்ட படைத்த படைத்தவரை படைப்புகளுக்கு அறிமுகப்படுத்தி கொடுப்பது அல்லாவை அதிகாரிகளுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கும் பொறுப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார் யூசுப் அலி இஸ்லாம் சிறையிலும் செய்தார்கள் எல்லா இடத்திலும் அதை செய்தார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார் அல்லாவுக்கு வழிபடுவதை அவர்கள் கைவிட்டார்கள் அல்லாஹ் வேறொருத்தருக்கு வழிபட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார் அல்லாவுடைய தீவில் அவர்கள் கிடைத்த மரியாதையை அவர்கள் விட்டுவிட்டு உலகத்துடைய பாக்கியங்களை தன்னுடைய பெருமையை ஏற்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள் இந்த நான்கு தலைப்பின் முடிவுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட கேவலம் கண்ணியமானவர்கள் இன்று எம்முடைய வாழ்க்கை வரலாறு ஆயிரம் வருடத்துடைய அதற்கு மேற்பட்ட ஒரு காலத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இன்று இந்த நேரத்திற்கு லேசாக இருக்கிறதை பார்ப்பது எங்களுடைய குறைகளை தீர்ப்புக்கு ஒரு அழகான இடமாக இருக்கு கண்ணியமானவர்களே என்னுடைய வாழ்க்கை மரியாதைகள் நீங்கள் கிடைப்பதற்கு அல்லாஹ் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறார் பொதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பொதுவாக அல்லாஹ் கொடுத்த நிம்மதிகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது முக்மீனாக இருக்கிறான் அல்லாதவர்களாக இருக்கிறார் மக்களுக்கு அநியாயமாக மக்களுக்கு துரோகமாக அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை பாதிக்க கூடாது முக்மீன்களாக எனக்கும் உங்களுக்கும் இதில் ஒரு படி மேல் பொறுப்பு இருக்கின்றது முக்மீன்களிடத்தில் அல்லாவை நம்பிய சமூகத்துடைய பட்டிகளை அல்லாஹ் பாதிப்பதற்கு பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஒரு படி மேலாக எதிர்பார்க்கிறார் எது சரீரத்துடைய தீனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தீனுடைய லாபத்துக்காகவே இருக்க வேண்டும் ஒரு இலக்குமான உதாரணத்தை சொல்லி கண்ணியம் என்பது அல்லாவுடைய நிகமத் பாதுகாப்பதற்காக வேண்டி அதை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி முக்மீன்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கின்றது முக்மீன் அல்லாதவர்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கின்றது ஈமான் அல்லாதவர்கள் நிகமத்துடைய பெருமதியை கூட்டுவார்கள் ஈமான் அல்லாதவர்கள் தண்ணீர் அது எத்தனை உயர்ந்தது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு லீட்டர் தண்ணீருக்கு அவர் ஒரு கோடி ரூபாய் தள்ளி கொடுத்து வாங்கி குடித்தார்கள் பத்து கோடி கொடுத்து இன்னொருத்தர் வாங்கினாரு இருநூறு கோடி கொடுத்து வாங்கி தண்ணீரின் பொறுமதியை உலகத்துக்கு விளக்கப்படுத்தினார் ஒரு பொருளின் பொறுமதியை நெப்பத்தின் வெளியை கூட்டி அதன் மதிப்பை கூட்டி அந்த நியமத்தை மக்களுக்கு மத்தியில் பாதுகாக்கிறேன் என்ற உணர்வை வெளிப்படுத்துவார் நீங்களாகிய நானும் நீங்களும் நியமத்தின் பெறுமதி அல்ல முன்னிலைமுடைய பெறுமதி அந்த அருள் பாக்கியத்தை கொடுத்த அல்லாவின் மதிப்பை மரியாதையை எங்களுக்கு கூட்டி அல்லாவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் முழு உலகமும் சேர்ந்து அதுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்த ஒரு கோப்பை தண்ணீருக்கு விலை கொடுத்து வாங்கினாலும் அல்லாஹை திருப்திப்படுத்த முடியாது அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அதற்கு அவர்கள் எந்த முறையில் தண்ணீரை பழகினார்களோ அந்த முறையில் ஒருத்தர் கோப்பை தண்ணீரை எடுத்து குடிக்கிறார் அல்லாஹை சந்தோஷப்படுத்தி விட்டார் அதற்குரிய சுக்கரை செய்து விட்டார் இது முக்மீன்களுக்கானது அது முக்மீன் அல்லாதவர்களுக்கானது கண்ணியமானவர்களை பொருள் பணம் அதிகாரம் சொத்து செல்வம் ஆட்சி அதிகாரம் நாம் பொதுவான போக்கில் அல்ல அல்லாஹை சந்தோஷப்படுத்துவதுடன் மக்களை சந்தோஷம் மக்களுக்கு பிரயோஜனத்துக்காக மற்றவர்கள் அவர்கள் மக்களை தன் மக்களுடைய லாபத்திற்காக இழக்கும் நிம்மத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நிம்மத்தை பாதுகாப்பார் சூர மனுஷர் அல்லா சொல்கிறார் அரபுக்கும் சமக்கும் உங்களுக்கு அருள் காட்டுவதற்காக வேண்டிய அல்லாஹ் தயாராக இருக்கிறார் நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வார் ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போகக்கூடிய அந்த போக்கை விட்டு திரும்ப வேண்டும் அப்படி இருந்தால் நாங்களும் எங்களுடைய போக்கை திரும்பி மீண்டும் அந்த மரியாதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க தயாராக இருக்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹ் ரபுல் என்னுடைய வாழ்க்கையை அவன் பொருந்திய பிரகாரம் ஹலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சுண்ணாவின் பிரகாரம் உங்களுடைய கழித்து எங்களுடைய நெட்மத்துகளை பாதுகாப்பதற்கும் நாம் இருந்த மரியாதையை மீண்டும் பெற்றெடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குவாயாக யாவா எங்களை பாதுகாத்து தருவாயாக எங்களை மன்னித்து தருவாயாக யாவா இந்த பொறுப்புகளை எல்லாம் நாம் வீணாக்கிறோம் யா உலகத்தை பெருக்குவதிலும் உலகத்தை சம்பாதிப்பதில் ஓடித்திருந்தோம் இருந்தோம் அல்லா எங்கள் திறமைகளையும் வளங்களையும் சொத்துகளையும் செல்வங்களையும் உலகத்தை பெருக்குவதற்காக இயக்கிய பெரும்பாலும் நாம் சிந்தித்தோம் யா ஜீவனை பற்றி கவலைப்பட்டது குறைவு யா அல்லா உங்களுடைய அகலாக்கள் மோசமாக இருப்பது யா அல்லா உங்களுடைய அமல்கள் மோசமாக இருப்பது யா அல்லா தரமற்ற அமல்கள் முறையற்ற அகலாக்குகள் மூலமாக எங்களை பற்றி மக்கள் தவறாக புரிய ஆரம்பித்தார்கள் யா அல்லா உடைய தீனை நாம் கற்றுக்கொள்ளவில்லை யா அல்லா உடைய தீனை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை யா அல்லா அதனால் தீன் பிரகார மக்கள் வாழ்வதற்கு வாழ்வதை விட்டிருத்தார்கள் யா அல்லா இந்த முழு தவறுகளுக்கும் தான் பொறுப்புதார் என்பதாக நாம் என்று விடுவோம் யா அல்லாஹ் எங்களை மன்னித்தல் யா அல்லாஹ் முழு உம்மத்தை மன்னித்தல் யா அல்லாஹ் அவர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீர் பொறுப்பார்கள் யா அல்லாஹ் وآخر دعوانا الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن